திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்பருப்பதம் திருச்சிற்றம்பலம் கன்றினார் புறங்கள் மூன்றும் கனலெறியாகசீரி நின்றதோருருவம் தன்னால் நீர்மையும் நிறையும் கொண்டு ஒன்றியாங்குமையும் தாமும் ஊர்வலி தேர்ந்து பின்னம் பன்றி பின் வேடராகி பருப்பத நோக்கினாரே கற்ற மாமரைகள் பாடி கடை தோறும் பலியும் தேர்வார் வற்றலோர் தலை கையேந்தி வானவர் வணங்கி வாழ்த்த ஏற்றவோர் சடையில் நீரை ஏற்றமோ கண்ணர் தம்மை பற்றினார் கருள்கள் செய்து பருப்பத நோக்கினாரே மனத்தராகி கை தொழுவார்கென்றும் இரவு நின்றெறியதாடி இன்னருள் செய்யுமெந்தை மறுபலார் புறங்கள் மூன்று மாட்டிய நகையராகி பரவுவார் கருள்கள் செய்து பருப்பத நோக்கினாரே கட்டிட்ட தலை கையேந்தி கனலெறியாடி சீரி சுட்டிட்ட நீரு பூசி சுடுபிண கடராகி விட்டிட்ட வேட்கையார்க்கு வேறிருந்தருள்கள் செய்து பட்டிட்ட உடையராகி பருப்பத நோக்கினாரே கையராய் கபாலமேந்தி காமனை கண்ணார் காய்ந்து மெய்யராய் மேனி தன்மேல் விளங்கு வெண்ணீர் பூசி உய்வராயுள்குவார்கள் குவகைகள் பலவும் செய்து பையராய் அறையில்லார்த்து பருப்பத நோக்கினாரே வேடராய் வெய்யராகி வேழத்தின் உரிவை போர்த்து ஓடராயுலகமெல்லாம் மொழித்தர்வர் உமையும் தாமும் காடராய் கனல் கையேந்தே கடியதோர் விடை மேற்கொண்டு பாடராய் பூதம் சூழ பருப்பத நோக்கினாரே மேகம் போல் மிடற்றராகி உரிவை போர்த்து ஏகம்பம் மேவினார்த்தாம் இமயவர் பரவி ஏத்த காகம்பர் கழறாகி கடியதோர்விடையொன்றேரே பாகம் பெண்ணுருவமானார் பருப்பத நோக்கினாரே பேரிடர் பிணிகள் தீர்க்கும் பிஞ்சகன் எந்தை பெம்மான் காருடை கண்டராகி கபாலமோர் கையிலேந்தி சீருடை செங்கண் வெள்ளேறு ஏரிய செல்வர் நல்ல பாரிடம் பாணி செய்ய பருப்பத நோக்கினாரே அங்கண் மாலுடையராய ஐவராலாட்டுணாதே உங்கள் மால் தீர வேண்டில் உள்ளத்தாலுள்கியேத்தோ செங்கண்மால் பரவி ஏத்தி சிவன நின்ற செல்வர் பைங்கண் வெள்ளேரதேரி பருப்பத நோக்கினாரே அடல் விடையூர்தியாகி அரக்கன் தோளடர ஊன்றே கடலிடை நஞ்சமுண்ட கரையணி கண்டனார்தா சுடர்விடு மேனி தன்மேர் சுண்ண வெண்ணீர் பூசி படர்ச்சடை மதியம் சேர்த்தி பருப்பத நோக்கினாரே சுவாமி பருப்பதேஸ்வரர் அம்பாள் மனோன்மணி அம்மை திருச்சிற்றம்பலம்